திருப்பாதிரி புரியூர் சுவாமி திரு பாடலீஸ்வரர் திருவடி போற்றி தேவி திரு பெரியநாயகி அம்மை திருவடி போற்றி திருநாவுக்கரசு நாயனாரின் ஏழாவது திருப்பதிகம் இது திருச்சி தம்பரம் ஹா உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான் மனத்துள் இருக்க ஏந்த இமயவர்க்கு அன்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்றா துணையாயிருந்தனன் தன் அடியோங்களுக்கே அடியோங்களுக்கு இன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடல் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்து உகந்தால் மனத்துள்ளிருக்க என்ற இமையவர்க்கு அன்பன் திருப்பாதிரி புலியூர் போன்றா துணையாயிருந்த தன் அடியோங்களுக்கே அன நன ஏ நினைந்திடப் போது நெஞ்சே புரியூர் முளைமதி கண்ணியினான் தன் மொய் கடலே பற்றாய் நினைந்திடப் போது நெஞ்சே நெஞ்சே இந்த பாறை முற்றும் சுற்றாய் நெஞ்சே இந்த பாறை முற்றும் சுற்றாய் அலை கடல் மூடினும் கண்டேன் புகழ் நமக்கு உற்றான் உமையவட்கு அன்பன் திருப்பாதிரி புலியூர் முற்றா முளை மதிக்கண்ணியினான் தன் மொய்கழலே முளை மதிக்கண்ணியினான் தன் மொய்கழலே கண்டேன் புகழ் நமக்கு விடையான் விரும்பியன் உள்ளத்து இருந்தான் விடையான் விரும்பியன் உள்ளத்து இருந்தான் இனி நமக்கு இங்கு அடையாவலம் அருவினை சார நமனை அஞ்சோ உடையார் கமலத்து அயன் போல்பவர் பாதிரி புலியூர் உடையான் அடியார் அடி அடியோங்கட்கு அறியதுண்டே மாயமெல்லாம் முற்றவிட்டு இருள் நீங்க மாயமெல்லாம் முற்றவிட்டு இருள் நீங்க மலை மகட்கே நேயம் நிலாவ இருந்தான் அவன் தன் திரு அடிக்கே தேயமெல்லாம் நின்று இறஞ்சும் புரியூர் தேயமெல்லாம் நின்று இறஞ்சும் திருப்பாதிரிப்புரியூர் மேய நல்லான் மலர்பாதம் என் சிந்தையுள் நின்றனவே புலியூர் மேய நல்லான் மலர்ப்பாதம் என் சிந்தையுள் நின்றனவே என் சிந்தையுள் நின்றனவே ஆ வைத்த போருள் நமக்காம் என்று சொல்லி மனத்தடைத்து வைத்த போருள் நமக்காம் என்று சொல்லி மனத்தடைத்து சித்தம் பொறுக்கி சித்தம் பொறுக்கி சிவாய நம என்று இருக்கி நல்ல சித்தம் பொறுக்கி சிவாய நம என்று இருக்கி நல்ல சிவாய நம என்று பெருக்கி நல்லால் பொய்த்த கதிர்மதி போல் வாரவர் பாதிரி புனியோர் மொய்த்த கதிர்மதி போல் வாரவர் பாதிரி புனியோர் அத்தன் அருள் பெறலாமோ அத்தன் அருள் பெறலாமோ அறிவிலா பேதை பேதை நெஞ்சே அறிவிலா பேதை நெஞ்சே ஆன கருவாய்க் கிடந்து உன் கடலே நினையும் கருத்து உடையேன் உருவாய் தெரிந்து உண்டன் நாமும் பயின்றேன் உனதருளால் திருவாய் பொலிய சிவாய நம என்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூரனே பாதிரி புலியூரனே உன் கடலே நினையும் கருத்து உடையேன் பாதிரி புலியூர் அரணே உந்தன் நாமும் பயின்றேன் உனதருளால் உனதருளால் திருவாய் பொலிய சிவாய நம என்று நீரணிந்தேன் சிவாய நம என்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூரனே ஆ எண்ணாது அமரர் இறக்க பறவையுள் நஞ்சம் உண்டாய் அமரர் இறக்க பறவையுள் நஞ்சம் உண்டாய் திண்ணார் அசுரர் திரிபுரம் தீயழச் செற்றவனே அசுரர் திரிபுரம் தீயழச் செற்றவனே பன்னார்ந்து அமைந்த பொருள்கள் பயில் பாதிரி புலியூர் கண்ணான் உதலாய் கடல் நம் கருத்தில் உடையனவே பாதிரி புலியூர் கண்ணார் நுதலாய் கடல் நம் கருத்தில் உடையனவே ஏன நன

ஏல பாதிரி புலியூர் புண்ணியா உன்னடி புழுவாய்ப்பிறக்கினும் என் மனத்தே வழுவாது வழுவாது வழுவாது வழுவாது இருக்க வரம் தர வேண்டும் இவ்வையகத்தே தொழுவாக இறங்கி இருந்து அருள் செய்ப்பாதிரி புலியூர் செழுநீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே பாதிரி புலியூர் தீவண்ணனே வரந்தர வேண்டும் வரந்தர வேண்டும் உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரந்தர வேண்டும் பாதிரி புலியூர் செழுநீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே தீவண்ணனே தீவண்ணனே மண் பாதலம் புக்கு மால்கடல் மூடி மற்ற ஏழுலகும் விண்பால் திசை கட்டு இரு சுடர் வீடினும் அஞ்சல் நெஞ்சே அஞ்சல் நெஞ்சே ஏ மண் பாதலம் புக்கு அஞ்சல் நெஞ்சே மால் கடல் மூடி மற்ற ஏழுலகும் பின்பால் திசை கட்டு இரு சுடர் வீடினும் அஞ்சல் நெஞ்சே அஞ்சல் நெஞ்சே தின்பால் நமக்கு ஒன்று கண்டோம் தின்பால் நமக்கு ஒன்று கண்டோம் திருப்பாதிரி புனையூர் கண்பாவும் நெற்றிக் கடவுச் சுடரான் கடலினையே கண்டோம் திருப்பாதிரி புலியூர் கண்பாவும் நெற்றிக் கடவுச்சுடரான் கடலினையே கண்டோம் அஞ்சல் நெஞ்சே அஞ்சல் நெஞ்சே அஞ்சல் நெஞ்சே திருந்த அமணர்தம் தீநெறிப்பட்டு திகைத்து முத்தி திருந்த அமணர்தம் தீநெறிப்பட்டு திகைத்து முத்தி தரும் தாளினைக்கே சரணம் பூகுந்தேன் தரும் தாளினைக்கே சரணம் பூகுந்தேன் வரை எடுத்த வரை எடுத்த பொருந்தா அரக்கன் உடல் நெறித்தாய் பாதிரி புலியூர் பொருந்த அரக்கன் உடல் நெறித்த பாதிரி புலியூர் இருந்தாய் பாதிரி புலியூர் இருந்தாய் அடியேன் இனி பிறவாமல் வந்து என்று கொள்ளே அடியே என்று கொள்ளே என்று கொள்ளே